यज्ञेन कल्पता नमःप्राच्ीदिशेयाश्च देवता एतस्याम् प्रतिवसन्तेताभ्यश्च नमो नमः नमो दक्षिणादिशेयाश्च देवता न्त्येताभ्यश्च नमः दिशो याश्च देवता एतस्यां प्रतिभसङ्केताभ्यश्च नमः मृदीश्चै दिशेयाश्च देवता ये तस्याहि प्रतिवसन्त्वेताभ्यश्च नमः नम ऊर्ध्वादिदिशेयाश्च देवता ये तस्यां नमो गङ्गायमुनयोर्मध्ये ये वसन्ति ते मे वर्धयन्ति नमो गङ्गायमुनयोर्मुनिभ्यश्च नमो नमो गङ्गायमुनयोर्मनिभ्यश्च नमः முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அறிந்த யாவர் மற்றறிவார் தந்தனை வீராலியும் இனியும் இன்னடியார் பழங்குடிந்தோறும் எழும் அருளியாத்தனே செந்தழல் கூறந்திரு மீனையும் காட்டி திருப்பெரும் தூர ஊரை கோயிலும் காட்டி அந்தனம் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே मातापितृभ्यां नमो नमः श्रीसद्गुरुचरणारविन्दाभ्यां नमो नमः समस्तहरिहरदेवताभ्यो नमो नमः ஆழ்ந்து சுவாசித்தல் உடல் உறுப்புகளை வளர்த்துதல் நேராக ஞானத்திற்குரிய நிலையில் அமர்ந்து கொள்ளுதல் சுவாசத்தை கவனித்து மனதின் அமைதியை உணர்தல் இவற்றை முறையே நிறைவேற்றுவோமா ஆழ்ந்த மன அமைதிக்கு இடைவிடாமல் ஆழ்ந்த மன அமைதியை உணர்வதற்கு குணங்களே தேவை நல்ல குணங்களை அதனுடைய அருமை பெருமைகளை உணர்ந்து தியானித்து வாழ்நாள் முழுவதும் அதை பின்பற்றுவதால் நமக்கும் நம்மை சார்ந்திருப்பவர்களுக்கும் அமைதி உணரப்படும் படபடப்பு அரபரப்பு அற்ற சாத்விக சாந்தி நிறைந்த மனம் அதுவே தத்துவ ஞானத்தை நன்கு உணர்வதற்கு சாதனமாகும் காமம் குரோதம் லோபம் மோகம் யக்வா ஆத்மானம் பசியதி சோகம் காமம் குரோதம் லோபம் மோகம் யக்வா ஆத்மானம் अस्तित्व की समझ त्रिविधम नरकस्येद द्वारम नाशनमात्मन लोभ भगवान श्रीकृष्णर असुर गुण தொகுத்து கூறும் பொழுது காமம் குரோதம் லோகம் மூன்றும் நரகத்திற்கு வாயில் என்கிறார் நரக சேதம் துவாரம் நாசனம் வாழ்க்கையின் குறிக்கோளை அடைய முடியாமல் செய்வது இந்த மூன்று துர்குணங்களே ஆகும் திருப்தி பொறுமை தானம் எனப்படும் வழங்கும் மனப்பான்மை இந்த மூன்றுமே சொர்க்கத்தின் வாயில்களாகும் அமைதியின் காரணங்களாகும் அகம் திருப்தோஸ் அகம் ஷமீ அஸ்மி அகம் யானி பவாமி மோகம் என்பதன் பொருள் அவிதே இன்பம் தராத விஷயங்களை இன்பம் தரும் என்று கருதுவது மோகம் அமைதியையும் ஆனந்தத்தையும் உணர்த்தாத விஷயங்களை அமைதிக்கு காரணம் என்று நினைத்து அதன் பின் செல்வது மோகம் இன்பம் புறத்தே இருக்கிறது என்கின்ற தவறான எண்ணமே மோகம் அவிவேக தெளிவான பகுத்தறிவின்மையே மோகம் என தமிழில் இதனை நகர்க்கம் என்பது காமம் வெகுளி மதக்கம் இதை மூன்றன் நாமம் கிடக்கெடும் காமம் வெகுளி மயக்கம் இதை மூன்றன் நாமம் கிடக்கெடும் விருப்பு வெறுப்பு மோகம் மயக்கம் எனப்படும் மோகம் நீங்குமானால் பிறவி நோய் தீவிரம் முழுமையற்றதை முழுமை என்றும் நிறைவற்றதை நிறைவை தரும் என்றும் எண்ணுவது மோகம் புகழ்ச்சியை விரும்புவது மோகம் இகழ்ச்சியை இருப்பது மோகம் மோகத்தை கொன்றுவிடு அல்லால் எங்கள் மூச்சை நிறுத்திவிடு மோக நிவிருத்தி சாதனம் శాస్త్ర అధ్యయనము సత్సంగము తస్మాత్ శాస్త్రం ప్రమాణంతే కార్యాకార్య వ్యవస్థిత அர்ஜுனனுக்கு பற்றின் காரணமாக சோகமும் சோகத்தினால் மோகமும் உண்டாயிற்று அதர்மத்தை தர்மம் என்றும் தர்மத்தை தேவையில்லை என்றும் கருதுவது மோகம் तदा दन्तासु दुर्वेदं श्रोतव्यस्य सुतस्य பகவானுடைய உபதேசம் எப்பொழுது உன்னுடைய பகு புத்தியானது பகுத்தறியும் சக்தியானது மோகமாகிய அழுக்கிலிருந்து விடுவிடுகிறதோ அப்போது உண்மையிலேயே இன்பம் தராத பொருள்களை பொருள்களில் பத்தத்த தன்மையை அடைவார் ததா கண்காசு நிறுவேன் एषा ब्राह्मी स्थितिः पार्थ नैनां प्राप्य विमुच्यते यज्ञात्वा न पुनर्मोहम् एवं यास्यसि पाण्डे மெய்ப்பொருளை அறிவதால் மயக்கம் எனப்படும் மோகம் நீங்குகிறது தர்மா தர்ம விவேகத்தினாலும் நித்யா நித்திய விவேகத்தினாலும் ஆத்மானாத்ம விவேகத்தினாலும் சத்திய நித்யா விவேகத்தினாலும் மோகத்தின் வெற்றி கொள்ள வேண்டும் அகம் விவேகி பவாமி இந்த மயத்தை அறுக்க எனக்கு எந்த விஞ்ஞான எழுந்தாள் கொடுத்தான் வந்த வரவை மறந்து யுத்த மாதர் பொன் பூமி மயக்கத்தில் ஆளும் இந்த மயத்தை அறுத்த எனக்கு எந்தை விஞ்ஞான வாழ் கொடுத்தான் இந்த உலக வாழ்க்கையில் நாம் இருப்பது மெய்ப்பொருளை உணர்ந்து பிறவி பெருங்கடலை கடப்பதற்காக மாதர் பொன் பூமி மயக்கத்தில் ஆழ்வதற்காக அல்ல மண்ணாசை பொன்னாசை பொன்னாசை இவற்றில் ஆழ்ந்து செல்வது மோகம் இந்த மயத்தை அறுக்க ஞானவாழ் செல்வன் அருளார் குருநாதர் வழங்கினார் என்கிறார் தாய்மன் வந்த வரவை மறந்து இத்த மாதர்த்தம் பூமி மயக்கத்தில் ஆளும் இந்த மயத்தை அறுக்க எனக்கு எந்தை விஞ்ஞான திரும்பாள் கொடு இறைவா என் மோகத்தை நீக்குவாயா நான் சிறந்த விவேக்கியாக பயனுள்ள வாழ்க்கை வாழ்வேனா பிறருக்கு பயன் தரும் வாழ்க்கை வாழ்ந்து அதன் பயனை உணர்வேன் இவ்வாழ்க்கை நிலையானது என்பது மோகம் நம்முடைய இளமை செல்வம் ஆரோக்கியம் அனைத்தும் நிலையானது என்று எண்ணுவது மோகம் மோகத்தை நீக்குவாயா விவேகத்தை அருள்வாயா தெரிந்தே தவறு செய்யும் தன்மையிலிருந்து நான் விடுபடுவேன் இது தவறு இது எல்லோருக்கும் துன்பம் விளைவிக்கும் என்று அறிந்தும் கூட அந்த தவறை செய்வது மோகம் சமூக அழுத்தம் என்ற பெயரில் அவர்களை செய்வது மோகம் நமது வாழ்க்கையின் குறுகிய தன்மையை உணர்ந்து இந்த அல்ப புத்தி உள்ளறிவாண்மையை நீக்குவோம் இல்லாதனவற்றை நிலையின என்று உணரும் உள்ளறிவாண்மை மதம் என்கின்ற பணிவின்மையை பணிவால் வெற்றி கொள்வோம் இறைவா நான் என்றென்றும் பணிவுடன் இருக்க அருள் பெறுவாயா பதம் காத்து பெற்று அடங்குவேன் காக்க கொள்ளா அர்த்தத்தை நான் பணிவுடனும் அடக்கத்துடனும் வாழ்வேன மா குரு தனஜன யௌவன கர்வம் அரதி நிமிஷா கால சர்வம் மாயாமயமிதமகிலம் உத்வா பிரம்ம பதம் துவம் பிரவிசதி தன ஜன யௌவன கர்வம் மா புரி ஆக கர்வம் இல்லாமல் என்றும் பணிவோடு இருப்போம் संपन्नो भवामि அனைவருடைய வளர்ச்சியையும் மகிழ்ச்சியுடன் காண்கிறேன் எவரை குறித்தும் நான் அணு அளவும் பொறாமைப்படப் போவதில்லை அத்வைத ஞானமே பொறாமையை அடியோடு எல்லோரும் நன்றாக இருக்கிறது மனமாற எல்லோரையும் பாராட்டவும் எல்லோருக்கும் வாழ்க்கைக்கு தேவையான வளங்கள் கிடைக்கிறது அனைவரும் ஆரோக்கியமாக இருக்கட்டும் அனைவருக்கும் வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார மேன்மை சிறந்து அமையட்டும் அனைவருடைய உறவு உறவுகளும் புரிந்துணர்வுடன் மதிப்போடு மேலோங்கள் அனைவரும் நன்கு சோம்பலின்றி ஆர்வத்துடன் பணியாற்ற அனைவரும் அன்பு வெளிப்படும் சொற்களையே பேச உள்ளத்தில் அனைவருக்கும் நல்ல எண்ணங்கள் ஓங்க நமது பாரத தேச பண்பாகிய மனிதனிடத்தில் வெளிப்பட வேண்டிய தெய்வீக அறிவாற்றலும் தெய்வீக தூய அன்பும் தெய்வீக அறச்செயல்களும் மேலோங்க எல்லோரும் நன்றாக இருக்கும் அனைவருடன் அனைவரும் ஊக்கத்துடன் ஸ்ரீ பாரத நாடு பாரத நாட்டு மக்கள் மீண்டும் ரிஷிகளுடைய நல்ல எண்ணங்களோடு உயர்ந்த வாழ்க்கை வாழ அனைவரையும் மனமாற பாராட்டுவேன் கூடியிருந்து குளிர்ந்தேரே என்றார் சங்கச்சத்துவம் சங்கதத்துவம் சங்கோ மனாம்சி ஜானதாம் தேவாபாகம் யதா பூர்வே சஞ்சானானா உபாசத்தை சமானோ மந்திர சந்தி ஸ்மானி சமானம் மனசக சித்தமேஷம் சமானம் மனசக சித்தமேஷம் சமானிவ ஆகூதி సమానా హృదయాని సమానమస్తు గో మన ஒன்றுபட்டால் ஒன்று வாழ் நம்மின் கொற்றுமை நீங்கும் அனைவருக்கும் தாழ் வந்தே மாதம் வந்தே பாரதமாக இறைவன் அருளால் நற்குணங்கள் நிரம்பியவர்களாக ஆவோம் இன்மை ஆடம்பரமின்மை எளிமை பணிவு எளிமை எவரையும் துன்புறுத்தாத தன்மை பொறுமை நேர்மை ஈஸ்வர பக்தி சாஸ்திர பக்தி குரு பக்தி தேசபக்தி மாதృபித்து பக்தி தூய்மை உறுதி புலனிடத்து அர்த்தற்ற தன்மை உடலுக்குள் வாழ்கின்ற ஜீவனாகவும் அல்லது பிரம்மனாகவும் தன்னை உணரும் தன்மை வாழ்க்கையின் நிலையாமையை உந்துதல் பிறப்பு துன்பம் இறப்பு துன்பம் நோய் துன்பம் முதுமை துன்பம் இவற்றை உணர்ந்திருத்தல் அனைத்திலும் ஈடுபாட்டுடன் செயல் புரிந்தாலும் அவைகளில் ஆழ்ந்து ஒட்டிக்கொள்ளாத தன்மை குடும்ப வாழ்க்கையை பொறுப்புடன் நடத்தினாலும் இயற்கையின் தன்மையை உணர்ந்திருத்தல் செயல்களை செய்வதோடு செயல்களின் விளைவுகளில் இருப்பு வெறுத்த தன்மை படபடி படபடப்பின்றி செயல் புரிதல் இறைவனிடத்தில் ஆழ்ந்த பேரன்பு தனிமை இடத்தை நாடுதல் அளவுக்கு மீறி தேவையில்லாத விஷயங்களை பேசாமல் இருத்தல் தத்துவ ஞானத்தின் பயனை உணர்ந்திருத்தல் அதற்காக இடைவிடாது தத்துவ ஞானத்தை கேட்டு சிந்தித்து தெளிவு இந்த நற்குணங்கள் அனைத்தும் எங்கு கங்கா மாதாவின் அருளால் எஸ்ரீ சுவாமிஜியின் அருளால் ஹைமவதி சமேத கங்காதரேஸ்வரருடைய அருளால் நமக்கு அமைய சத்குணவான் பவாமி சத்குணீ பவாமி தீய குணங்கள் நீங்கள் நற்குணங்கள் நிறைந்த நற்குணங்கள் நிறைந்த பிருத்திவி சாந்தி அந்தரிக்ஷம் சாந்தி தியௌஷாந்தி திசாந்தி அவாந்தரதிசா சாந்தி அக்னிஷாந்தி வாயுஷாந்தி चंद्रमा शांति नक्षत्राणि शांति आप शांति ओषधय शांति वनस्पत शांति शान्तिः अजाशाति अश्वशाति पुषशाति ब्रह्मशाति शांति शांति शांति शान्तिर्मे अस्तु शान्तिः सर्वशान्तिः सर्वत्र शान्तिः सर्वेषां शान्तिः